உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அம்மாவுக்கு எல்லா புகழும் என்றும் உண்டாவதாக கலாச்சார தன்மையும் கலாமொழி விகிதமும் தவறிய வழியை அவனுக்கும் நம்மிடத்திற்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்துடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட கண்ணதுக்குரியான இந்த தலைவர் முகமது ரசூல்லா முஸ்தபா சல்லா வாழ்ந்து அண்ணாவுடைய குடும்பத்தினது போறது உயர்ந்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது நின்று கொண்டார்கள் ஜுமாவுடைய கடமை நிறைவேறுவதற்காக அல்லாவுடைய மாளிகையில அழைத்தா நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் அல்லாவின் அன்பு நகர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் எங்கள் வாழ்வில் எடுத்திருக்கும்படி ஏற்படுத்திட்டாலும் அவைகள் எடுத்தளவு மாத்திரம் விட்டு விடாமல் எவையிலிருந்து எவை விலை நடக்கும்படி விளைத்திருக்கின்றாலோ அவைகளுக்கு முற்று முதலாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த படைத்தரப்பதாலேயே அஞ்சு பயந்து தக்குவாவுடன் இளையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பா இவருக்கும் நான் நட்சத்திரம் ஒத்தியிருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார் இன்று நாம் பாவங்களை தயங்கி வைத்திருக்கிறோம் அதிலிருந்து தவறு கொண்டிருக்கிறோம் நாம் சில பாவங்களை தான் நாம் பாவங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் களவெடுக்கிறது பாவம் நல்லா தெரியும் கொலை செய்யறது பாவம் நல்லா தெரியும் கொள்ளையடிக்கிறது பாவம் தெரியும் மத இருக்கிறது பாவம் விபச்சாரம் பாவம் இதெல்லாம் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இன்று நாம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்வது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறோம் மற்றவர்களையும் பாவம் செய்ய வைக்கிறோம் அது லேசான பாவம் இல்லை அது உலகத்துக்கு சோதனை இறக்கக்கூடிய பாவம் அது லேசான பாவம் இல்லை அந்த பாவத்துல ஈடுபட்டா உரு மாற்றப்படும் லேசான பாவம் இல்லை அது அதிகரிக்குமா இருந்தால் தருமாறி முடியும் அது மாத்திரமல்ல அந்த பாவம் தொடர்ந்து நடக்குமா இருந்தா இன்ன சோதனைகள் சொல்லப்படையில ஏழிப்படாத சோதனைகள் ஏழிப்படாத வேதனைகள் ஏழிப்படாத தண்டனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து நாம அந்த பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அது என்ன பாவம் மியூசிக் இசை இதை நாம் தெளிவடுத்துக் கொண்டிருக்கிறோம் வருபவர்களையும் போபவர்களையும் நம்மளுடன் பயணிப்பவர்களையும் இந்த இசையை நாம் தெளிவடுத்து வைக்கிறோம் சொல்லவாக செல்லம் சொன்ன ஹரி நீளமான ஹரி كما رواية كان نظام سري عن سيفه தத்துவமனை கோவிலை அழுத்தா எப்படி ஒரு மணிக்கு பின்னால் இன்னும் ஒரு மணி வந்து விழுந்து கொண்டிருக்குமோ இத மாதிரி சோதனைகளும் பிரச்சனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் ஒன்றன் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி கல்வாக வாழ்ந்து சொன்னார்கள் அதனாலதான் சொன்னார்கள் பாடல்களையும் மியூசிக் கருவிகளையும் நேசிக்கக்கூடியவர்கள் இந்த பூமியினர் அதிகரிப்பார்களாக இருந்தார் அதை செறிவடைக்கக்கூடியவர்கள் பாடகர்களே பாடகிகளை நேசிக்கக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அதை ரசிக்கக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேல் அதிகரிப்பார்களாக இருந்தார் இங்கே இந்த சோதனையை எதிர்பார்த்து கொண்டு நீங்க நடந்து கொண்டாலும் சொல்லலாம் வருவாயிருக்கும் வேலையில வரும் அவ்வாறெல்லாம் சொல்லல வருத்தம் நீங்கோ எதிர்பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நடந்தே ஆகும் அல்லா மன்னிக்கொண்டு அவர்களே அல்லாவுடைய நல்லதாக இது லேசான பாவம் இல்லை நரகத்தை கொண்டு ஒரு பாவம் உலகத்தில சோதனை உலகத்தில வேதனை ஏறிப்படாத சோதனைகள் ஏறிப்படாத பிரச்சனைகள் இவைகளுக்கு முகம் கொடுப்பது மாத்திரமல்ல மௌத்துக்கு பின்னால் இவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்பதையும் ஒரு ஆண் அழகாக இவருக்கு தெளிவுபடுத்திக் கொண்டது எல்லாம் ஆண் சொல்லும் பொழுதும் சூறா லுக்மான்ல ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها மனிதர்கள் சிலர் அவர்களுடைய கடன்களை கொடுத்து லகுவல் அகிசை வாங்குகிறார்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதத்தை அறியாதவர்களாக வயசா உருவா இன்னும் அவர்கள் அதனை தங்களுடைய பொழுதுபோக்காக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படியாப்பட்டவர்களுக்கு உலாவிகளவும் அதாவது கம்பளமான வேதனை அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் பராணி இதெல்லாம் ஆயத்துக்கு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருக்கும் எதைகள் எல்லாம் அவர்களுக்கு தடையாக இருந்ததோ அவைகள் எல்லாம் தகவல் அறிவித்தான் என்பதாக இது சில ஒப்புக்குரிய விளக்கங்கள் இருந்தார் தகவல்கள் எல்லாருடைய நல்லடியாக இப்படி மக்களுடையவாகும் இன்னொரு வாழ்க்கை அல்லாவுக்கு வழங்கக்கூடிய யார் வேறையாருக்கு அவற்றின் சத்தியமா இந்த ஆயத்தில் அல்லா லவல் அதீஸ் என்று சொல்லிருப்பது அது மியூசிக் அது இசை என்பதாக குடும்பத்துவம் ரமியல்லாவுடன் சத்தியம் செய்து இந்த ஆயத்துக்கு சத்தியம் செய்திருக்கிறார்கள் எல்லா மணிக்கொண்டு அவர்கள் எல்லாருடைய நல்லறியாங்க பரான் சொல்லிட்டு அவர்களுக்கு வேதனை இருக்குது வேதனை இந்த கோர்க்கத்திலையா வேதனை நரகத்தில் அதான் சுருக்கமா சொன்னேன் இதை கேட்பவர்கள் இதை கேட்பவர்கள் இதையே கேட்க வைக்கிறவர்கள் இசை கருவிகளை நிற்பவர்கள் இவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தெளிவுபடுத்திக் கொண்டது ஏன் சொன்னார்கள் இசை கருவிகளை நிற்கிறதும் வாங்குவதும் ஹராம் ஹராம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இது ஹராமாயிருப்பதாக சொல்லவா வாழ்வு சொல்ல சொன்னாங்க சகோதரர்களை எல்லாம் நல்லறியாது இது யாருடைய விடயத்தில் இறங்கி இருந்தா நபரமுட ஹாரிசம் ஒரு கைதான் சொல்லக்கூடியவன் நபியுடைய காலத்துல வாழ்ந்தவன் இவன் பார்க்கிறான் நாளுக்கு நாள் ஒரு ஆணை முடிவெடுக்கக்கூடியவர்கள் நபியிடத்தில் செல்லக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த திட்டம் தான் எதிரான சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்று வாடகைகளையும் நாவல் கதை புத்தகங்களையும் வாங்கி கொண்டு வந்து சொன்னான் இதை பாருங்க இந்த முகமது சொல்லவா அறிவு செல்லும் உங்களுக்கு ஆறு சமூகத்துடைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏ குரான் அல்லாஹ் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் குரான் பயன் செஞ்சிருக்கிறார் தங்களோட மனப்பழத்தை மனப்பழத்தை தங்களை தங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லா கொடுத்த அந்த இலைகளை வைத்து பெருமையற்று மமதையுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய முடிவுகள் என்னவானது என்பதை அல்லாஹ் பராலே தெளிவுபடுத்துகிறார் அவர்களுடைய முடிவுகள் எப்படி எவ்வாறானது இந்த ஆறு சமூகத்துக்கு என்ன நடந்தது அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் மண் அகத்தும் இன்னா பூவா எங்களை யாராவது இருக்கிறார்களா என்று மகதையுடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தான் அந்த ஆளுநர் ஒரு கூட்டத்தது அல்லா அவர்கள் எவ்வாறு அழைத்தான் எல்லா சைஹத்தம் வாகையா ஒரே ஒரு சத்தம் தான் ஒரு காற்று ஒரு சத்தம் இவைகளின் மூலமாக அல்லா அவர்களை அழைத்தான் அல்லா அங்கே ஈமானுடைய பாடத்தை அல்லா புகழ்கிறார் இந்த விடயத்தை நல்லெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் வாகனம் கைத்தல் வந்திருக்கிறார் இதோ நான் உங்கள் முன்னிலையில் கைத்தல் இருக்கிறார் அந்த காலத்தில் இந்த வல்லரசு நாடுகள் இவைகளுடைய செய்திகளை சொல்கிறேன் இதோ வாங்கி படியுங்கள் இதோ பாடைகளை வாங்குங்கள் என்று சொல்லி அவன் விற்க ஆரம்பித்தான் எப்பொழுதோ அதை மக்கள் வாங்க ஆரம்பித்தார்களோ நவீனத்துல போறது குறைய ஆரம்பிச்சது ஆணை கேட்கிறத விட ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல அல்லாஹ் ஆய திறக்கினா ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا மனிதர்களுக்கு அவர்களுடைய தொழிலை கொடுத்தோம் லவோல் அறிவியை வாங்குகிறார்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய உபயோகத்தை அறியாதவர்களாக இன்னும் அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்காக எடுத்துக் கொள்கிறார்கள் சகோதரர்களை அவருடைய நல்லது அன்றே ஒரு பாழையை தான் வாங்கி போனான் இன்றே நமது போன்ல எத்தனை பாட்டு நம்மளோட பெண்களில் எத்தனை பாடு போடுவோம் எத்தனை படம் எத்தனை பாட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தவானியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல் ரினா ஏற்பட்டு நிபா கமா ஏற்பட்டுதான் அல் தரா இத உள்ளத்துல நிபா தன்மை உண்டு பண்ணும் நயவற்ற தன்மை உண்டு பண்ணும் எவ்வாறு உட்கூறுகளுக்கு பன்மைக்கு நீர் பாய்ச்சினான் உட்கூறுகள் அழகாக வளருமோ இதே போன்றோ இசையை செய்வதன் மூலமாக தன்மை உண்டாகும் சகோதரர்கள் அல்லாவுடைய நல்லதாக இன்று நாம் எனது வாழ்க்கையை முனாபீதிகளுடைய தன்மைகளை ஏராளமாக பார்க்கிறோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாபீதிகள் அடையாளம் சொன்னார்கள் ரஹந்தத்தை கவி பேசினால் போய் வாயை திறந்தால் போய் வையாவா அகலம் வாக்கு கொடுத்தா மாறி வையோ நம்பப்பட்ட மூத்தடி வையா காசல கயம் ஏதாவது கற்கல்கள் ஏதாவது விவாதங்கள் ஏதாவது சின்ன சண்டை சச்சரவு வந்தா அவருடைய வாயிலிருந்து அதிகமான வார்த்தைகள் வரும் சூத்திரம் பேசுவார் அம்மன் பேசுவார் உமாவில் பேசுவார் மற்ற வாக்குவாவில் பேசுவார் இந்த தன்மைகளை நான் யாருக்கு தெரிவித்ததோ சொன்னார்கள் சொல்லவா வாழைய செல்லம் கண் சல்லா உத்தான வந்து அண்ணாவும் முஸ்லீம் கண் சல்லா உத்தான வந்து அண்ணாவும் முஸ்லீம் அவர்கள் நோம்பு பிடித்து தன்னை ஒரு முஸ்லீம் என்று சரி இந்த தந்தைகள் தந்தைகள்லாம் யாருக்கு இருக்குமோ பேசினா போய் வாக்கு கொடுத்தா மாறி நம்பப்பட்ட மோசடி ஏதாவது மற்றவர்களிடம் அசிங்கமான வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய பழக்கம் யாருக்கும் யாரை பார்த்து நீ முனாபிக் என்று சொல்வதற்கு எந்த ரைட்டும் இல்லை நாம் நம்மை செக் பண்ணிக் கொள்வோம் நாம் யார் நான் பேசுனா என்ன பேசுறேன் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுறேனா நம்பப்பட்டா எப்படி நடக்கிறேன் ஏதாவது சங்க சச்சரவுகள் வந்தா என்ன வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது அப்ப நான் யார் வேற யாரும் என்ன பார்த்து முனாபிக் என்று சொல்ல தேவையில்லை முகமது ரசூல்லா சொன்னார்கள் இந்த அடையாளம் இருந்தால் அவர் வந்து சுத்தமான முனாபிக் என்றார்கள் இதே ஹதீஸ சொன்னார்கள் இந்த கடைகள்ல போட்டு வச்சு ஹோட்டல்கள்லையும் அங்கே இங்கேயும் கடைக்கு வரக்கூடியவங்க எல்லோரையும் அனுப்புறோம் அந்த மற்றவனை அராத்தை கேட்க வைத்த குற்றவாளியாக நல்லா அவ வந்து அந்த இசைய ரசிச்சு அதை அவ வாங்கி அவன் கேட்கக்கூடியவனானா எப்பொழுதும் அவன் கேட்பானோ அந்த பாவங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே யாரு நலவுக்கு சார்ந்து கருத்தார்களாக இருப்பார்களோ அந்த நலவுகள் தான் இவர்களுக்கு வந்து இதே மாதிரி பாவத்துக்கு அநியாயத்துக்கு அட்டூழியத்துக்கு மோசமான காரியங்களுக்கு யார் உகந்தையாக உதவியாக இருப்பார்களோ அவர்கள் செய்யும் பாவத்துடைய ஒரு பங்கு இவர்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள் சொல்லமாவாரு சகோதரர்களை எல்லாமே நிலையார்கள் தொழிலுக்கு வரக்கூடியவர்களின் வாகனத்தில் செல்லும்போதும் அசிங்கங்களை கோர்த்து வந்தவர்களையும் ரசிக்க வைக்கிறோம் நீதாரிகளை கருதப்படக்கூடியவர்கள் இருக்கு சரியாக சௌபாக்கியர்கள் இசை அவ்வாறுதான் அங்கே நாம் பிள்ளைகளை அனுப்புற வழிவகுங்க நடனம் என்றும் டான்ஸ் என்றும் டான்ஸ் கிளாஸ் என்றும் நடன கிளாஸ் என்றும் மியூசிக் கிளாஸ் என்றும் எல்லாரும் போராளர்கள் கல்வாசனவர்களுடைய எல்லாம் மன்னிக்கொண்டு அவர்களே நீங்க புயல் முன்னாடி ஆகி கொண்டிருக்கிறீங்க இதே நிலையில் இருந்த மூத்தானா நீங்க ஒதுக்கிற இடம் சுவர்களுக்கு மாற்றமான இடம் என்றது இந்த மாற்றத்திற்கு கிடையாது அதான் ஈமானோட வெக்கத்தோடு அனுப்புறோமா இல்லையா அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறோமா இல்லையா அதுக்கு நிறைவேற்றக்கூடிய இருக்கிறோமா இல்லையா அல்லா மன்னிப்போம் அப்படியாப்பட்ட இடங்களில் செய்யக்கூடியவர் இருக்கிறோமா இல்லையா இசைகளை உருவாக்கக்கூடிய அப்படியாப்பட்ட இடங்களில் வேலை செய்யக்கூடியவர் அல்லா மன்னிப்போம் சோதனை பாவம் அல்லாவுடைய இருக்கக்கூடிய பாவம் லேசான பாவம் இல்லை குருவை மாற்றக்கூடிய பாவம் வாழ்க்கையில் தடை செஞ்சீங்களோ இசையை நடத்தி கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு ஆள் நான் கேட்டதுக்கு போனாங்க இன்னைக்கு நாங்க எங்க ஒருத்தர் ஊற்றி கேட்டுறாங்க போக வேண்டிய தேவை கிடையாது எல்லா சேனல் எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்து தொலைன்னு சொல்லி என்ன பேசுது தொழில் மூக்கு எல்லா கடலையும் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி தலையை தூக்கி பார்க்க வச்சு இல்லையா குரானுக்கு குரானுக்கு அல்லாஹ் மன்னிக்கு வந்த அல்லாவுடைய நல்லதான் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இஸ்லாமிய அங்கே இசை இருக்குமா இருந்தா அதை தெளிவெடுப்பது கூடாது அதன் மூலமாக உண்டாகும் இஸ்லாமிய பாடல் தானே என்பதனால் இதை அங்கே அனுமதிக்கப்பட மாட்டார் பெரியவர்கள் தானே என்று யகுதி நசாராவுடைய திட்டம் அவன் அது இந்த சரியாவடைகிறான் அவன் நம்பிக்கிறான் அவன் நம்பினவர்கள் எதையுமே நம்பிக்கை இல்லை அவனுக்கு தெரியும் இதை கேட்டா நிப்பாக்குண்டாவும் முனாபிக்காவான் அல்லாத உதவியவர்கள் மகமாகிடுவான் அதனாலதான் கொட்டில இருந்து குருஹாட்டுக்கு போக காட்டி ஈடுபட்டு என்ன வருது உள்ளே ஆட்டக்கூடிய சொத்தில் இருந்து அங்கேயும் செய்தான் அங்கேயும் விதித்தான் உள்ளே தூக்கமாக்குவது விஜய செய்ய வந்து வச்சுதான் சொத்தில் இருந்து உள்ளே முனாபிக்காக வளர்க்கிறோம் எங்க பிள்ளைகளை கண்ணியப்பட்டு எங்க நல்ல பிள்ளையாகும் என் தொட்டில் இருந்து நான் முயற்சி முன்னாடிக்காக அல்லாஹ் மன்னிக்கோம் சகோதரே அல்லாஹுடைய நல்லடியா பாவம் விளங்க மற்றவர்களுக்கு இந்த செல்வழிக்க வைத்து அந்த பாவத்தாயாக ஒரு வம்சங்களையும் அழிவு கொடுத்துள்ளோம் அந்த வருபவர்களையும் அதை செல்வழிக்க வைத்திருக்கிறோம் வாகனங்கள் ஏற்றி செல்லும் பொழுதும் அவர்களை நாம் செல்வழிக்க செல்வழிக்க வைக்கிறோம் கடைகள்ல பக்கங்கள்ல வியாபார அந்த போக்கு வச்சு வரக்கூடியவர்களை போகக்கூடியவர்களை கேட்க வைத்து முன்னாடி காட்டிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா சகோதரர்கள் எல்லாருடைய எண்ணங்கள் யாரு யார் இதை இப்படி செறிமளிப்பார்களோ அவர்கள் ஒதுங்குற நரகம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது கோபாயினா மௌத்தாவாங்களா அதிகமாவோட மௌத்தான எந்த ஒரு நாள் சுவர்க்கம் எப்போ போவாங்க அல்லாவா கறி கட்டியாகி அவர்களை இருக்குமோ அவர்களை நரகத்தில் வெளியாக்கி சொல்லும் பொழுது இவர்கள் வெளியாக்கப்படுவார்கள் அவர்கள் நகல் ஹயாத்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றுல போட்டு கழுவப்படும் கழுவி தோற்றத்துக்கு அனுப்பப்படும் ஆனா நெற்றியில ஜகன்னமியே நரவாதிகள் என்று அதுல எழுதப்பட்டது இவ்வாறு போனாலோ அங்கே இருக்கக்கூடிய இசையை சரி செயல்படுத்த முடியாது இந்த இசை கேட்டால் மறுமையில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய ஓசையை கேட்க முடியாது அப்போ ஒரே நாள் அறிவாய் ஒரு மனிதர் வந்து சல்லல்லாம் வந்து கேட்டார் அப்படி என்ன நடியா யார சூழலாம் சுவர்க்கத்திற்கு பாடல்கள் இருக்கிறா யார சூழலாம் கேட்டாங்க எங்க கேட்கிறீங்க யார் யார சூழலாம் நான் பாடல்கள் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் அங்கேயும் பாடல்கள் இருக்கலாம் என்று கேட்கவர்களும் சல்லுல்லா அழைத்த சத்தியம் என்று சொன்னார்கள் ஒல்லதி நத்து முகம்மதின் பேர் இன்னமாக أن أسمع عبادي الذين اشتغلوا أنفسهم بذكري சத்தியம் என்று சொன்னார்கள் அல்லாவே சத்தியமாக நாளைக்கு அல்லா சுவர்க்கத்திலே மரத்தை கட்டிலே இடுவார் என்னுடைய அடியார்கள் எனது திக்கில் இல்லை என்னுடைய கட்டளை எடுத்தார்கள் ஈடுபட்டார்கள் அவர்கள் நீர்த்து கேட்பதிலிருந்து இசையை கேட்பதிலிருந்து யார் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அப்படியாப்பட்ட நல்லடியார்களுக்காக யாருமே என்றுமே கேட்கிறாரு இனிய போதையை நீ வெளியாக்குவாயாக என்று சொல்லி அல்லாஹ் சுவர்க்கத்துடைய மரத்திற்கு கட்டளையிடுவான் ஒரு சென்றல் காற்று வீசும் ஒரு இடை இன்னும் ஒரு இடையோடு உரசப்படும் இன்னும் ஒரு விவாதித்து வந்திருக்குது அந்த சுவர்க்கத்துடைய மரத்துடைய அடி இது வந்து மரகத்தாலே ஒரு தங்கத்தாலே இன்னும் ஒரு வெள்ளியாலே இன்னும் ஒரு மயிலத்தாலே இன்னும் ஒரு மரகத்தாலே அந்த காற்று வீசும் பொழுதும் ஒன்று ஒன்றுடன் உரத்தும் பொழுதும் ஒரு இனிய ஓசை வெளியாகும் அந்த இந்திய ஓசையை யாரும் தீவிரவாதிகள் வெளியேற்றிருக்க மாட்டார்கள் யாரும் அந்த இந்திய ஓசையை செவிமடித்தும் இருக்க மாட்டார்கள் யாரு இந்த மியூசிக் கேட்டு வபாத்தாகுவார்களோ அவர்களுக்கு இந்த இனிய ஓசை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறார்கள் இந்த இனிய ஓசையை கேட்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தாங்க மன்னிப்பு அவர்கள் பல அதிக ஆதாரமாக வச்சு உலமாக்கலே தெளிவுபடுத்துகிறார்கள் யாரு மது அருந்தி சௌபா இல்லாம மகத்தாவார்களோ அவர்கள் ஒரு நேரம் நரகம் அவர்கள் துவக்கம் சென்றால் அவர்களுக்கு அங்க மது கிடைக்காது யார் ஆண்டு உலகத்தை பட்டாளை அணிவார்களோ அதே நிலைமையில சௌபா இல்லாம மூத்தானால் அவர்கள் துவக்கம் சென்றாலும் அவர்களுக்கு அங்கு பட்டாளை அணிவிக்கப்பட மாட்டார்கள் இதற்கும் இந்த மகாதிசத்தில் விளக்கம் சொல்லும் பொழுதும் யார் இதை தெளிவெடுத்து ஒப்பாதாகுவார்களோ சுவர்க்கம் சென்றாலும் அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய இனிய ஓசையை கேட்க முடியும் அதெல்லாம் மன்னிக்கொண்டு சோபர் இந்த மாதிரி விவாயத்துல வந்திருக்குது ஒரு மந்தூர்ல வரக்கூடிய விவாய யார் உலகத்தில கேட்பார்களோ அங்கே அந்த ரோஹானியை அவர்களுடைய ஓசையை கேட்க முடியாது என்பதால் சொல்லலாம் சொல்லப்படுதோ சஹாபாக்கள் ஒவ்வொரு யார் சொல்லலாம் இவர்களுடைய ரூஹானியினால் யார் என்று கேட்டவர்கள் சொல்லலாகிறாரு அல் பொருளாதாரி என்ன இவர்களுக்கு ஓதக்கூடியவர்கள் இவர்களுடைய அந்த ஓசையை இவர்களால் தெளிவடுத்த முடியாது யாரு உலகத்தை இதை ஏற்பார்களோ நாளைக்கு ஈயத்தை உருக்கி அவருடைய காதலில் ஊட்டப்படும் என்று நிர்வாகித்திருந்தவர்கள் அல்லா மன்னிக்கொண்டு அவர்கள் ஏற்றாலும் ஊட்டப்படும் ஏற்க வைத்தாலும் அதே காவல் நமக்கும் வந்து அல்லாஹ் மன்னிக்கும் அதாவது சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இதுக்கு நாம் சௌபா செய்வோம் சௌபா வந்து அதை இல்லாமல் ஆக்குவது அந்த இசையை இசைக்கக்கூடிய இலைகளை வாங்குவது ஹராம் விற்பதும் ஹராம் அங்க கொண்டு அவர்களை கொடுக்கிறார்கள் இந்த அவர்களே அது சுத்தமான அதன் மூலமாக உண்ணக்குள் உணவு ஹராம் துவா கபூலாகாது அமல் கபூலாகாது ஹராமான முறையில வரக்கூடிய பணம் அது என்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஹராமோட கொஞ்சம் சம்பாதிச்சு நாம் அதுக்கு உணவு வாங்கி சாப்பிடுவோமா அதே நிலையில துவா கேட்டா துவா கபூலாகாது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லா மன்னிக்கோன்னு எல்லாமே நல்லது அதனால சோபா செய்வோம் காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அவரை பக்கம் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு வேகமாக போகுதோம் இந்த வருடம் முடிய போதும் புதிய வருடம் இஸ்லாமிய புதிய வருடம் இல்லை என்ற புது வருடம் யாருக்கு இருக்குது கண்ணியத்துக்குரிய மாதம் ஒரு மாதம் நாம் இருந்து கொண்டிருப்பதும் சென்ற மாதமும் வரவேற்கிற மாதமும் இது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இதே மாதிரி ரஜப் மாதம் நாலு மாதங்கள் இது கண்ணியத்துக்குரிய மாதம் எல்லாம் பரவாயில்ல சொல்லும் பொழுதும் இன் அஹிதத் அஷுஹூர் இன் அல்லாஹ் யஸ்மா அல்-மசாரம் ஃபீ கிதாபில்லா யௌம خلق السماوات والارض منها اربعه حرم அல்லாஹ் வானபூமியை படைத்திருந்த மாதங்கள் பன்னிரண்டு அதில் நாலு மாதங்களை அல்லாஹ் தன்மைப்படுத்திருக்கிறான் கண்ணியப்படுத்திருக்கிறான் அதுல ஒன்றுதான் இந்த நாலு சந்தை நீக்க மாதங்கள் அந்த மாதங்களே நாம் சந்தைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது விசேஷமான எந்த அமல்களோ எந்த இதுகளோ கிடையாது மாறாக இந்த மகரத்தில பிற ஒன்பதுலையும் பத்துலையும் நோக்கு பிடிப்பது ஆசுவா தத்துவா இந்த இரண்டு நாள் நோக்கு பிடிப்பது இது சுங்கத்தாக இருக்கு அதனுடைய நன்மையையும் வரக்கூடிய வாய் சொல்லலாம் சொன்னார்கள் யாரே இந்த நோக்கை நோக்கார்களோ அவர்களுடைய சென்ற வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக சல்லல்லா சொன்னார்கள் அந்த நோவு சல்லல்லா வளைவு செல்லும் பதினாறு வந்தபோது வாழ்ந்தார்கள் எவ்வளவு எனக்கு நோவு பிடிக்கிறார்கள் விசாரித்த பொழுதும் சொன்னார்கள் இது மூசா அலை அவர்களை அல்லா அந்த நைநதியிலிருந்து பாதுகாத்த நான் அவர்கள் நோக்க முடித்தார்கள் அதனால் நாங்களும் நோக்க முடியும் சொல்லும் பொழுது சல்லல்லாஹ் அலிசன் சொன்னார்கள் உங்களை விடவும் நாங்கள் ரொம்பவும் என்று சொல்லி அந்த நோமை பிடித்து கொண்டு சொன்னார்கள் லவ் வகீதுல் பாவி எனக்கு சுமன் அடுத்த வருடம் நான் இருப்பேன் இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து குளிப்பேன் இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் பிள்ளைகளுக்கு கேட்க வைத்துக் கொண்டாடுகிறார்கள் தங்களுக்கு கேட்க வைத்துக் கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய அடிப்போட பின்பற்றிக் கொண்டாடுகிறார்கள் யார் அவர்களுடைய அடிப்போடுகளை பின்பற்றுவார்களோ நாளைக்கு அவர்களோடு நான் எதிர்பார்க்கப்படுவார் அவர்கள் அவர்களிடம் உள்ளவர்கள் இன்னும் ஒரு சொன்னார்கள் நாளைக்கு அவர்களுடன் நான் எதிர்பார்க்கப்படும் வருடங்கள் முடிகிறது சந்தோஷத்தில் அவர்களே தயாமத்துடைய நான் வராங்கன்னு சொல்லி ஒன்று ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல கழிந்து முடிந்துவிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்துல ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்துல ஒரு நாள் ஒரு மனுஷியாளத்துடைய வேகத்துல ஒரு மனுஷியாளம் சொன்னார்கள் கல்யாணத்தினால் நெருப்பு விறகு கட்டைய அப்படி அசைத்து விட்டால் எவ்வாறு அந்த கொடிகள் மேலே இருந்த அனைவருக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அந்த தனங்கள் மேலே சென்ற பொறிகள் அனைவருக்கு எவ்வளவு நேரம் செல்லுமோ அவ்வளவு நேரத்தில் ஒரு மனுஷியாக முடிஞ்சிருக்கும் சொன்னார்கள் அந்த காலம் வராமல் தேவத்துடைய நான் வராலே அந்த காலத்திற்கு சமீபத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் மிகையா காலம் வேகமா செலவே எங்களை வாழ்க்கையில மாற்றங்கள் ஒன்று பண்ணுவோம் ஆகிறதுக்கு தயாராகும் ஒவ்வொரு மோசலை கேள்விப்படுறோம் தூங்கினால் எழுந்தேன் இப்பதான் பேசினாலும் இப்பதான் சொல்லிட்டோம் இந்த நோயா நமக்கு என்ன சொல்லப்படும் தெரியாது அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கான் கோபாவுக்கு கோபா செய்வோம் பாவத்தை கடலுவோம் உண்மையான கோபா செய்வோம் உண்மையான கோபா செய்து நல்லறிதார்களாக இந்த பூமிக்கு வாங்கி நாமும் நல்லது செய்து மற்றவர்களுக்கும் நல்லதுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் எல்லாம் சோதி செய்வானாக நல்ல எனடைய பாவனை மதிப்பாயாக இந்த தாய்களுடைய பாவனை மதிப்பாயாக என்னோட முடிவுகள் நல்லதாக இருப்பாயாக மீசை கேட்பதில் என்று பாதுகாப்பாயா இசைகளுக்கு வெறுமை தருவாயாக உடைய குரான் திலாவத்தை கேட்பதையும் அதை ஓதுவதையும் செய்வதையும் நல்ல விலைகளை நாட்டின் ஆரோக்கியம் தருவாயாக நல்ல அமல் எத்தனை தன்மையை தருவாயாக தயாராகக்கூடிய அப்படியாப்பட்ட நல்லவர்களை கொண்டு சந்திக்கிற நாள் நாட்களில் சிறந்த நாள் அமைத்திருப்பாயாக கடைசி தருவாயில இல்லாடியாக மகமது வாங்கி நாளைக்கு மறுமையில ஜென்னத்தின் உருவத்தில் شهادات الإمام في رواياها وآخر دعوانا أن الحمد لله